திரு சக்கரப்பள்ளி சுவாமி திரு பசுபதி நாயகர் திருவடி போற்றி தேவி திரு தேவநாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்றி அறுபதாவது திருப்பதிகம் இது திருச்சிற்றம்பரம் நன சக்கரப்பள்ளியார்த்தம் திருக்கோயிலுள் சக்கரப்பள்ளியார்த்தம் திருக்கோயிலுள் புக்கு அருத்தியுடன் புனைமலர்த்தாள் பணிந்து சக்கரப்பள்ளியார் மலர்த்தாள் பணிந்து மலர்த்தாள் பணிந்து சக்கரப்பள்ளியார் அக்கு அறை பரமர்பால் அன்புறும் கூர் மிக்க சொல் தமிழினால் வேதமும் பாடினார் தமிழினால் வேதமும் பாடினார் தமிழினால் வேதமும் பாடினான் தத்தன ததன ததன நன படையினார் வெண்மடு பாய்புலி தோலரை படையினார் வெண்மடு பாய்புலி தோலரை ஆ தாய் பூடி கோலரே பாய் பூடி கோலரே உடையினார் உமையோரு கூறனார் கூர்வதோர் உடையினார் உமையோரும் கூறனார் கூறுவதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் பிரி புண்ணன் ஆ உரையினார் உறைவிடம் சடையினார் உறைவிடம் சக்கர பள்ளியே சடையினார் பள்ளியே சக்கரைய பள்ளியே பாடினார் அருமறை பனிமதி சடைமிசை சூடினார் பாடினார் அருமறை பனிமதி சடைமிசை சூடினார் படுதலை துன் எருக்கு அதனொடும் நாடினார் படுதலை தூயருக்கு அதனொடும் நாடினார் இடுப்பலி நன்னி ஓர் காலனை சாடினார் ததர இடுபலி நன்னி ஓர் காலனை சாடினார் வளநகர் சக்கரப்பள்ளியே ததர மின்னினார் சடைமிசை விரிகதிர் மதியமும் பொன்னினார் கொன்றையும் பொறிகிடரவமும் துன்னினார் மின்னினார் சடைமிசை விரிகதிர் மதியமும் பொன்னினார் கொன்றையும் பொறிகிடர் அரவமும் துன்னினார் அரவமும் துன்னினார் உலகெல்லாம் தொழுது எழ நான் மறை தன்னினார் வளநகர் சக்கரப்பண்டியே சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே நலம் மலி கொள்கையார் நான் மறை பாடலார் வலம் மலி மழுவினார் மகிழும் சக்கரப்பள்ளி நான் மறை பாடலார் வலம் மலி மழுவினார் மகிழும் ஊர் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே பண்டரை மலர்மலி சலமுடு வந்திடி காவிரி சல சல மணிக்கொடி சக்கரப்பள்ளியே மலர்மலி தலமுடு வந்திடி காவிரி சல சல மணி கொடி சக்கரப்பள்ளியே வெந்தவன் போடியணி வேதியர் பிரி பீரி அந்த மில் அணிமலை அங்கையோடு அமரும் கந்தமாயார் மலரோடு காரகில் பன்மணி சந்தினோடு அணை புனல் சக்கரைய பள்ளியே சக்கரையே பள்ளியே சக்கரையே பள்ளியே பாங்கினால் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை வாங்கினார் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை வாங்கினார் வானவர் தானவர் வணங்கிட ஓங்கினார் உமையொரு கூறொடும் ஒலி புனல் தாங்கினார் உறைவிடம் சக்கரப்பள்ளியே சக்கர பள்ளியே பாரினார் தொழுதெடும் பரவும் பல்லாயிரம் பேரினார் பெண்ணொரு கூறனார் பேர் ஒலி நீரினார் சடைமுடி நிறைமலர்கொன்றை அம்தாரினார் வளநகர் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே சக்கர பள்ளியே முதிரிலா சூடினார் தகன முதிரிலா வெண்பிறை சூடினார் முன்ன நாள் எதிரிலா முப்புறம் எரி செய்தார் முப்புறம் எரி செய்தார் பிறை சூடினார் முப்புறம் எரி செய்தார் வரை தன்னால் அதிரில வல்லரக்கன் வழிபாட்டிய சதிரினார் வளநகர் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே தகரான துணிபடும் கோவணம் சுண்ணவன் பொடியினர் பணிபடும் மார்பினர் பணிபடும் மார்பினர் பனிமதிச்சடையினர் மணிவண்ணன் அவனோடும் மரமிசையானையும் தனிவினர் வளநகர் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே ததர மணிவண்ணன் அவனோடும் மலர்மிசையானையும் கனிவினர் வடநகர் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே உடம்பு போர் சீவரர் ஊன் தொழிற்சமணர்கள் உடம்பு போர் சீவரர் ஊன் தொழிற்சமணர்கள் ஊன் தொழிற்சமணர்கள் விடம்படும் உரையவை மெய்யல்ல ததர ததர சீவரர் சமணர்கள் விடம்படும் உரையவை மெய்யல்ல பிரிப்புனல் படம்படும் மலர் கொடு வணங்குமில் வைகலும் படம்படும் மலர் கொடு வணங்கு மின்வைகளும் தடம்புணல் சூதரும் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே சடையினார் உறைவிடம் சக்கரப்பள்ளியே காலனை சாடினார் வளநகர் சக்கரப்பள்ளியே நான் மறை தன்னினார் வளநகர் சக்கரப்பள்ளியே காவிரி சலசல மணி கொழி சக்கரப்பள்ளியே பன்மணி தந்தினோடு அணை புனல் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே ஒலி புனல் தாங்கினார் உறைவிடம் சக்கரப்பள்ளியே பள்ளியே கொன்றையம் தாரினார் வடநகர் சக்கரப்பள்ளியே சக்கரப்பள்ளியே அரக்கன் வழிபாட்டிய சதிரினார் வளநகர் சக்கரப்பள்ளியே சதர மணிவண்ணன் மலர்மிசையானையும் தனிவினர் வளநகர் சக்கரப்பள்ளியே ஆன சக்கரப்பள்ளியே வணங்குமின் வைகலும் சக்கரப்பள்ளியே வைகலும் வணங்குமில் வைகலும் வணங்குமின் தன்வயல் கூடையணி சக்கர பள்ளி தன்வயல் கூடையடி சக்கர பள்ளியம் கண்ணுதல் அவனடி கழுமலக வடநகர் கழுமலக வடநகர் நன்னிய சந்தமிழ் ஞானதம் பந்தந்து துன் ஆ செந்தமிழ் ஞானதம் பந்தன் சொல் ஞானதம் பந்தன் சொல் பண்ணிய இவை சொல்ல பறையும் மெய் பாவமே பண்ணிய இவை சொல்ல பறையும் மெய் பாவமே பறையும் மெய் பாவமே பறையும் மே பாவமே